திருப்பள்ளி எழுச்சி போய் பார்க்க வேணாம் மணி ஒன்பதாச்சு தரிசனம் போக வேண்டிய ஆனா இது திருப்பள்ளி எழுச்சி பாரு நேரம் அல்லது ஆனாலும் பாருவோம் அருமையானது திருப்பள்ளி எழுச்சி திருப்பள்ளி எழுச்சி ரொம்ப என்னது பாருங்க நாமெல்லாம் படுத்தா வெறும் பள்ளியும் தான் அர்த்தம் பெருமான் அந்த திருப்பள்ளின்னா அந்த திருங்கள் அடைமடியோடு கூட்டி சொல்லுவாங்களா சரிங்களா அது ரொம்ப அது போல அரசன் இருப்பது கூட கோயில்னு தான் பேரு ஆனா இது அவனுக்கு இருக்கிறது வெறும் அரண்மனைக்கு கோயில்னு பேரு இதுக்கு திருக்கோவில்னு பேரு அந்த திருங்கள் அடைமடி சேர்க்கும் அது ரொம்ப அறிவிப்பார் அதனாலதான் நீங்க எல்லா பாருங்க அண்ணாமலை திருவண்ணாமலை பணந்தாள் திருப்பனந்தாள் பிரம்மபுரம் திருப்பிரமபுரம் தில்லை திருத்தில்லை அந்த திருங்கிறத சேர்த்தே சொல்லணும் அது ஒரு அருமை அது போல பெருமான் அருமையா பள்ளியில படுத்திருக்கார் அவரை விடிகாலம்பரம் நாலரை மணிக்கு போய் நாம எழுப்புறோம் அவன் எப்பவுமே தூங்குனான்னா கிடையாது ஆனாலும் ஒரு மரபு மரபு தான் அப்படி போய் எழுப்புவது இருக்குதே அதான் திருப்பள்ளி அடிச்சு அப்படிங்க இது ரொம்ப அருமையா படிக்கணும் போற்றி என்பாள் முதல் ஆகிய போருடே எல்லாம் சேர்ந்து படித்தாலும் நல்லது அது காலையில நாலரை மணிக்கு படிச்சோம்னா ரொம்ப அழகா இருக்கும் போற்றி என் வாழ் முதலாகிய பொருளி வாழ்முதல் வாழ்முதல் என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ என்றார்கள் அது போல இந்த ஆன்மா என்று இதற்கும் கிபி கிமு கிடையாது பெருமான் என்று அவனுக்கும் கிபி கிமு கிடையாது அப்போ என்று நீயோ அன்றே இந்த ஆன்மாவும் இருக்குது அதனால என் அப்ப அன்று முதல் இன்றல்ல என்றுமே காக்கின்ற பொருள் யார் நீதானே அதனால வாழ் முதல் அருமையான சொல் வாழ் முதல்னா இந்த உயிரது பயணம் இருக்கு இத்தனை பயணத்திற்கும் அந்த மூல காரணமாக இருக்கிறவன் அவன் வாழ் முதல் வாழ்க்கைக்கு மூல காரணமாக இருப்பவன் அதனால் தான் போற்றி யாருக்கு என் வாழ்முதலாகிய பொருளி என்னன்னு சொன்னார் அது அவர் தன்னை நோக்கி சொன்னார் நமக்கு எல்லாருக்குமே தான் எல்லாருக்கும் வாழ்முதல் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு முயார்க்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி மூர்த்தி என்றோ இங்க இருக்கு இங்க இருக்குது கந்தபுராணம் கந்தபுராணைய யாருக்கும் மூல காரணமாய் நின்ற கோலமாமை தன்னில் குலவிய குமரன் தன்மை பால இருந்தேன் அந்நாள் பரிசீவை உணர்ந்திலேன் யான் மயில் மீது வேல் கொண்டு வருகின்ற மூர்த்தி பெருமான் அல்லவா கோலமா மங்கிதன்னில் குலவிய கோலந்தன் பாலனன் இருந்தேன் அந்நாள் நான் சின்ன பையன் நினைச்சேன் சிவ எவ்வளவு மடத்தனம் பத்தியா <laughs> திருவள்ளுவர் அறிதோறும் அறியாமை கண்டற்றால் சிவை சிவ ஆனா படிக்க படிக்க என்ன தெரியும்னாரு இது வரைக்கும் படிக்கலையே என்ற நினைப்பு தெரியுமா அது போல இவ்வளவு தூரம் இருந்த முருகப்பெருமானி நான் என்னமோ சின்ன பையன் பால நின்று இருந்தேன் அந்நாள் பரிசீவை உணர்ந்திலேன் யான் அவனுடைய தன்மையெல்லாம் தெரியல ஆனா இன்னைக்கு இல்ல இன்னைக்கு யாருக்குன்னாரு எல்லாருக்கும் யாருக்கு ஏனை வானவர் தமக்கும் யார்க்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தியும் மூர்த்தி அன்றோ என்ன செய்யணும் சூடுகள் வேண்டும் தாள்கள் தொழுதிடல் வேண்டும் தண்ணி இவர்க்கு ஆளாகி வாழுதல் வேண்டும் என்று சொன்னா அது வரைக்கும் ஆணவத்தை அவர் மறைச்சிருந்தார் அந்த ஆணவத்தை மறைச்சிருந்தவர் மீண்டும் அந்த ஆணவத்தை விட்டார் விட்டவனு ஆஹா தடுத்தது மானம் ஒன்றி நீங்க அந்த இவருக்கு ஆளாகி வாழுதல் வேண்டும் என்று சொல்ற வரைக்கும் ஆணவத்தை அடக்கி வச்சிருந்த அப்புறம் அந்த ஆணவமான பரலத்தை அப்படியே மீன் அப்படியே அப்படியே மூணு உடனே இந்த சின்ன பையனுக்கு நான் இப்படி சொல்லிவிட்டேனே சிவசிவ சிவசிவ இல்ல சிவ வரமா சிவசிவா இருந்தாதான் கீழே இறங்கிடுவானே சிவசிவ வராது அல்லவா அதனால தடுத்தது மானம் கந்த எல்லாம் கந்த தான் தடுத்தது மானும் ஒன்றி மூன்று பிராணம் நமக்கு இருக்கு திருவிளையாட பிராணம் ஒண்ணு கந்த பிராணம் ஒண்ணு பெரிய பிராணம் ஒண்ணு கொடுத்து வச்சிருக்கிறங்க போறோம் இந்த மூன்று புராணத்தையும் யோகிதையாய் அண்டலயன் யோகிதையா படிச்சுட்டோம்னா பல்வேறு செய்திகள் பல்வேறு அப்படிப்பட்ட அதான் வாழ் முதலாகிய பொருளே அப்ப இந்த ஆன்மாவுக்கு உயிர்களுக்கு என்றுமே அந்த வாழ்க்கை வாழ்வதற்குரிய மூல காரணமாயிருப்பவன் பெருமான் அதனால வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பெருமானுக்கா சொல்லணும் இருந்தால் நம்முடைய விண்ணப்பம் என்று சொல்றோம் அல்லவா என்ன புலந்ததுன்னா விடியறது இல்ல பூங்கடற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி இணை துணை மலர் கொண்டு பாத்தீங்களா நந்தவனத்துக்கு போனா இந்த வரி ஞாபகத்துக்கு வரணும் இணை துணை மலர் என்னன்னா அவனுடைய திருவடி ரொம்ப மென்மையானது அதுக்கு இணையா இருக்கணும்னா முள்ளுகள் இருக்க முடியாது பூ இருக்கக்கூடாது மென்மையா இருக்கணும் துணை நிறைய இருக்கணும் ரெண்டு திருவடிலையும் அது பாட்டு வச்சுன்னு அப்படியே சும்மா ரெண்டு சிறிது வயிற்றுக்கு அப்புறம் அப்படின்னு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினும் பெருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு இப்படி உனக்கு நான் காலையில எழுந்து இணையும் துணையுமாக இருக்கிற மலர்களை எல்லாம் கொண்டு வழிபாடு செய்யும் போது உனக்கு எப்படி இருக்கும் மன மகிழ்ச்சியா இருக்கும் என்ன ஆன்மா கரையேறணும்னு நினைக்கிறான் அவன் வந்து கரை செய்யறான் திருவர் இப்ப பையன் நாளைக்கெல்லாம் எந்திரிச்சு பல் விளக்கிட்டு திருப்பள்ளி எழுச்சி படிச்சுட்டு படிச்சான்னா தினமும் எப்படி இருக்கும் யார் நம்ம தம்பியா என்ன தம்பி என்ன ஆமாப்பா நான் நாலு மணிக்கு எழுந்திரிச்சேன்ப்பா திருப்பள்ளி எழுச்சி படிச்சப்பா பல்வளைக்கிட்டு தின்னுட்டு புதுசாக படிக்கிறேன்ப்பா எப்படி இருக்கணும் தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண் உயிருக்கு எல்லாம் இனிது திருவள்ளுவர் இந்த திருவள்ளுவர் பிடிக்கு மேல ஒரு வய போக முடியாது அதனால நம்ம வீட்டுக்குள்ள நமக்கு நல்லா கடமை உணர்ந்து செஞ்சான்னு நமக்கு எப்படி இருக்கும்னாரு உனக்கு மட்டுமாடா இனிமே ஊருக்கெல்லாம் இனிமேடா உலகத்துக்கெல்லாம் இனிமேடா என்று சொன்னார் ஆமா அப்படி குழந்தை அப்படி நம்ம சாதாரணமா தந்தை பையனா இருக்கும்போது இப்படி இருந்தா பெருமானுக்கு எப்படி இருக்கும் அதே இணையான மலர் துணையான மலர் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து வழிபாடு செய்யும் போது என்ன தெரிஞ்சுப்பாரா இனி துணை மலர் கொண்டு ஏற்றினும் திருமுகத்து உன் திருமுகம் எப்படி இருக்கும் இந்த ஆன்மா நீடூடி வாழ்க எல்லா வளமும் பெரிய நினைப்பேன் நம்மளை திருமுகத்து என்ன மரம் என்ன பண்றது அது அதுக்கென்ற ஒளி எவ்வளவு உண்டோ அவ்வளவுதான் செய்யும் அதனால இப்படி அருமையான மலர் கொண்டு அந்த காலையில நாலரை மணிக்கு நம்ம வழிபாடு செய்கின்ற பொழுது பெருமான் முகம் எப்படி இருக்கும் நல்ல அருள்முகம் மலர்ந்து இருக்கும் இல்ல ஏற்றினின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு எழில் நகை என்ன அழகு பொருந்திய நகை அந்த குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் அந்த குமிழ் சிரிப்பு தான் பல்லு முழுதும் தெரியாது ஆனா பல்லே தெரியாமே இருக்காது அப்படின்னு அர்த்தம் அப்படி லேசா அந்த பல்லு தெரியும் ஆனா மேல் அந்த முகப்பு இருக்குமா இல்ல அது மாதிரி எனவே அந்த எழில் நகை கொண்டு நின் திருவடி தொடுகோம் எங்களுக்கு இந்த நேரத்துல பெருமானுக்கு இப்படி வழிபடும்படியான புண்ணியம் ஏற்பட்டது என்று எங்களுக்கு மகிழ்ச்சி ஆனா உன்னுடைய திருவுள்ளத்துல என்னமோ எத்தனையோ ஆன்மா இருக்கு அதெல்லாம் கண்ணை தூயின்றோமே காலத்தை போக்குது இந்த ஆன்மா காலையில் எழுந்திருந்து அதை கொண்டு வழிபாடு செய்தேன்னு உனக்கு அந்த குனித்த புருவம் கொகைச்ச வாயில் தமிழ் சிரிப்பு அப்போ வழிபாடு செய்கின்ற ஆன்மாவுக்கும் மகிழ்ச்சி அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளுகின்ற குருமூர்த்திக்கும் மகிழ்ச்சி எழில் நகை கொண்டு நின் திருவடி தொடுகோம் எந்த ஊர்ல இது சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் எப்போ வயல்னா சேராவே இருக்கணும் ஏன் எப்பவும் தண்ணி பாய்ஞ்சிருக்கணும் அப்பப்போ உழுது இருக்கணும் எனவே என்னைக்குமே அது பாட்டு முப்ப பன்னெண்டு மாசமும் வயல்னா ஏதேன்னு போட்டு ஏதேனும் அப்படித்தான் இருந்தது வயல் கிராமங்கள் அப்படிதான் இருந்தது அருமையா நெல் போடுவாங்க தை மாசம் அறுவடை பண்ணுவாங்க தாளடி அது மாசி மாசம் பதினஞ்சு மாசம் அறுவடை ஆகும் உடனே உளுந்து போட்டுருவாங்க உளுந்து போயிடும் அது பெரும்பாலும் வைகாசி ஆணியில முடிஞ்சிடும் அப்புறம் ஆணி மாசம் ஆடி பட்டம் தேடி விதி மழை பெஞ்சிடும் விவசாயம் பண்ணுவோம் பன்னெண்டு மாதமும் தான் உண்டு வயல் உண்டு அப்படித்தான் இருந்தாங்க அதனாலதான் திருவள்ளுவர் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்துல ஒரு அதிகாரத்தை உழவர்க்கென்று ஒதுக்கணும் உழுவார் உலகத்தாருக்கு ஆணி ஆணி அகுது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து எங்க சுத்தி ரெங்கர சேவின்னு வர வைணவத்தில் வர முடியும் அது போல சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உடந்தும் உடவே தலை உழவினார் கைமடங்கின் இல்லை யாவதும் விளைவதும் விட்டேவென்பார்க்கு இல்லை துறவிகள் கூட வாழ முடியாது நம்ம இல்லறத்தான் கிடக்கிறான் அவங்க கையை மட்டும் மூடிட்டாங்க துறவிகள் ஏன்னா துறவிகள் இந்த மாதிரி வந்து வழிபாடு செய்யணும் இறைவனுக்கு நிவேதனம் கொடுக்கணும் அதுக்கு அரிசி வேணும் எங்க போவாங்க அதனால ஞானியர்களும் கூட மழை இல்லைன்னா கஷ்டப்படுவாங்க என்றெல்லாம் இப்படி எல்லாம் சொன்ன என்ன பண்றது அதனால் சேர்த்தீரல் கமலங்கள் நல்ல தண்ணி பாய்ந்து இது உடனே அதை சேராக்கி ஏறு புற சேராகி அப்படின்னு சொல்லுவாரு பட்டினப்பால் இல்லை இல்லவா அதனால அந்த ஏடு அந்த அந்த ஏரெல்லாம் அது படப்பட சேராகி இருக்குமா அதுல கமலங்கள் தாமரை சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் ஏன்னா இங்க போற நேரம் நம்ம அஞ்சரை மணி திருப்பள்ளி எழுச்சி பாடும்போது அங்க அங்க இருக்கிற வயல் இருக்கிற முட்டெல்லாம் அப்படியே மலருமா அப்படியே மலரும் தன் வயல் சூழ் அப்படி வயல் சூழ்ந்திருக்கும்படியான பெரு பெரும் தூரை ஊரை சிவபெருமானி உயர் கொடி உடையாய் அருமையான அந்த காளை கொடி உடையவர் விடைக்கொடி ஏற்றுயர் கொடி உடையாய் ஏனை உடையாய் கையில கொடி வைத்திருக்கிற உன் நெஞ்சத்துல அடியனை ஏத்திருக்கிற ஏனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் அணிகனன் இருள் போய்க்கப்படாது சொல்லிய பாட்டின் பொருள் இசைக்காக நீங்க இது பண்ணக்கூடாது <laughs> அதனால நிறுத்தித்தான் போடணும் அங்கதான் கம போடணும் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது அப்போ அந்த சூரியன் அப்படி கீழ்த்து சேர் அப்படி தோன்றிச்சான் அதனால இரவில் இருந்த இருளெல்லாம் இருள் போய் அகன்றது என்ன அப்போ மலர் திருமுகத்தின் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் அப்படியே இப்படி ஞாயிறு என்ன பண்ணது இளகோணி பரப்பி யாவையும் விளக்கும் பருவியின் ஒரு தானாகி அப்படியே எழுந்து மேல வர வர வர வர அந்த ஒளியானது பரவுதான் உதய நின் அந்த உதய அப்படி மேல உதயமாகிற அந்த சூரியன் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ அந்த சூரியன் அப்படியே மேல அப்படி எழ எழ எழ என்ன இங்கேயும் அந்த பெருமானுடைய முகத்துல கருணை எழுதுகிட்டே இருக்கிறான் இங்க எழ அந்த அங்கே ஒளி எழ இங்க கருணை எழ கருணையின் சூரியன் எழையட நாயன கடிமலர் மலர இனியும் பெருமானுடைய திருக்கண்ணும் இதுவரைக்கும் இப்படி தூங்குச்சு இப்ப அந்த மாதிரி அந்த சூரியனுடைய ஒளி அப்படியே லேசா அப்படி பட பட பட அப்படியே கண்ணு பார்க்கலாம் இதெல்லாம் ஒளி ஒளி மாதிரியே காட்டலாம் அப்படி காட்டலாம் ஏ மலத்திரு மூகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர நயன கடிமலர்னர் கண்களாகிய தாமரை அப்படி மலர் தான் மற்ற அன்னலங்கு அண்ணு மற்ற அண்ணல் அண்ணல் அங்கண்ணன் அல்லவா அண்ணல் தலைமையுடையவன் அங்கண்ணன் அழிய கண்ணோட்டம் உடையவன் எல்லா உயிரத்திலும் அந்த கருணை உடையவன் என்ன அப்புறம் அடுத்தது என்ன திரள் நிறை ஆறு பதம் முரல்வன அறுபதம்னா வண்டுகள் அதுனா திரள் திரளா வந்து ஏன்னா மலர்கள் இது வரைக்கும் கூம்பி இருந்தது இப்ப அப்படியே மலர மலர மலர் என்னாச்சு தேனும் வருது நறுமணம் வருது அதனால அது என்ன பண்ணுது எல்லாம் வந்து வந்து ஆண்டுதான் திரள் நீரை ஆறு பதம் முரல்வன இவையோ இதெல்லாம் உடைய திருவுள்ளத்துல கருதி கருதணும் என்ன அர்த்தம் அப்பொழுது விடிஞ்சிட்டுது நீ எழுந்தருளிக்க வேண்டும்ங்கிற அர்த்தம் இவை ஒன்னா எல்லாம் ஆராய்ந்து பார்க்கங்க கூடாது இவையூர் இதெல்லாம் திருவுள்ளத்துல கொள்ளாததா நான் சொல்லிதான் வழங்கணுமா இல்லையே என்பது பொருள் இவை ஓர் நீ ஆராய்ந்து பார்க்கங்க கூடாது பெருமானுக்கு ஆணை போடுறதா இது இவை இவை ஓர் அப்புறம் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானி அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே நீ என்ன தருவாய் மற்றவங்க எல்லாம் ரூபானா பைசா தருவான் நீ அருள் ஆகிய நிதி தருவாய் <laughs> அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே அருளை கொடுத்து கொடுத்து கொடுத்து அதன்படி இந்த உயிர்களுக்கு ஆனந்தத்தையும் கொடுப்பான இல்லை அலை கடலே பள்ளி எழுந்தருளாயி அல பெரிய கடல் போந்திருக்கிற பெருமானி நீ எழுந்துள்ள வேண்டும் கூவின பூங்குயில் கூவின கோழி இதுக்கெல்லாம் பொருள் வேண்டாம் குயிலும் கூவுது கோழியும் கூவுது கூவின பூ அப்படி இப்ப நமக்கு குயில் கூவுமான கூவாது ஏன் நம்ம தான் அடைச்சு ஊர் பூரா அடைச்சு வச்சு மரமட்டையும் எல்லாம் பண்ணிட்டோம் அப்ப அப்படி இல்லை ஒரு வீடுன்னா நாலஞ்சு மரம் இருக்கும் சேர்ந்து இருக்கும் இது இருக்கும் அதனால குயில வந்து கூவும் கோழியும் கூவும் இப்ப குயில் கூவாது இது ஆமா குயிலே பார்த்தது கூட இல்லை கருப்பா